திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் கோயில் திருச்சிற்றம்பலம் செஞ்சடை கற்றை முற்ற தில நிலா எரிஞ்சி சென்னி நஞ்சடை கண்டனாரை காணலானரவனாரோ மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம் பலத்தே துஞ்சடை இருள் கிழிய துளங்கெறியாடு மாறே ஆண்டவரே அரணாரேறு தம்பால் இளநிலா எரிக்கும் சென்னி ஆரணாராறு சூடி ஆகிழையாளோர் பாகம் நாறு பூஞ்சோலை தில்லை நவீன்ற சிற்றம்பலத்தே நீருமை பூசி நின்று நீண்டறியாடுமாறு சான்றே சடையனார் சாந்த நீற்றர் தனி நிலா எரிக்கும் சென்னி உடையனாருடை தலையில் உண்பதும் பீச்சை ஏற்று கடி கொள்புதில்லை தன்னோள் கருது சிற்றம்பலத்தே அடிகழலார்க்க நின்று அனலறியாடுமாறே பையர அசைத்த அல்குல் பனி நிலா எரிக்கும் சென்னி மையரி கண்ணியாளும் மாலுமோர்பாகமாகி செய்யறிதில்லை தன்னுள் திகழ் சிற்றம்பலத்தே கையெறி வீசி நின்று கனலறி யாடுமாரே ஓதினார் வேதம் வாயால் ஒளி நிலா சென்னே பூ பூதனார் பூதம் சூழ புலியுரியதளனார்த்தாதனார் தன்னுள் நவீன்ற சிற்றம்பலத்தே காதின் வெண்குழைகள் தாழ கனலறியாடுமாறே ஓருடம்பிருவராகி ஒளி நிலாயரிக்கும் சென்னே பாரிடம் பாணி செய்ய பயின்றயம் பரமமூர்த்தே காரிடம் தில்லை தன்னுள் கருது சிட்டம்பலத்தே பேரிடம் பெருக நின்று பிறங்கெறியாடுமாறே முதற்தனில் சடையை மூழ்க முகிழ்நிலா எரிக்கும் சென்னி மத களீற்றுருவை போர்த்த மைஹிந்தரை காணலாகும் தூவண்டரையும் சோலை மல்கு சீற்றம்பலத்தே கதத்த தோரரபமாட கனலரியாடு மாறே மறையனார் மழுபொன்றேந்தி மணி நிலாயரிக்கும் சென்னி இறைவனார் எம் பிறனார் ஏத்துவார் இடர்கள் தேர்ப்பார் சிறை கொள் நேர்த்தில்லை தன்னுள் திகழ்ந்த சீற்றம்பலத்தே அறைகழலார்க்க நின்று வனலிரியாடு மாறே விரத்தனாய் பாலனாகி விரிநிலாயரிக்கும் சென்னி நிறுத்தனா நிறுத்தம் செய்ய நீண்ட பொன்சடைகள் தாழ கருத்தனார்த்தில்லை தன்னுள் கருத்து சிற்றம்பலத்தே அறுத்தமாமே நீ தன்னோடனலெறி ஆடுமாறே பாலனாய் விருத்தனாகி பனி நிலாயெரிக்கும் சென்னி காலனை காலால் காய்ந்த கடவுளார் விடையொன்றேரே ஞானமாம் தில்லை தன்னுள் நவின்ற சீற்றம்பலத்தே நீலஞ்சேர் கண்டனார்த்தாம் நீண்டெறியாடுமாறே மதியிலா அறக்க நோடி மாமலை எடுக்க நோக்கி நிதியன் தொல் நெறிய ஊன்றி நேரிடம் பொழில்கள் சூழ்ந்த மதியன் தொய்தில்லை தன்னுள் மல்கு சிற்றம்பலத்தே அதிசயம் போல நின்று அனலெறியாடுமரே திருச்சிற்றம்பலம் சுவாமி மூலஸ்தானநாதர் சபாநாதர் அம்பாள் சிவகாமி அம்மை திருச்சிற்றம்பலம்